இவன் தபஸ் பண்ற இடத்துக்கு அகஸ்திய மகரிஷி எழுந்தருளினர் இவன் எப்படி பண்றான்னா கண்ணை திறந்துட்டே உட்காந்துருக்கான் இவன் வந்து கண்ணை மூடிட்டு இல்ல கண்ணை திறந்துட்டு இருக்கான் ஆனா பரத்தியானம் சில பேர் உட்காந்துருப்பா தியானம் வேற இடத்துல இருக்கும் கண்ணை திறந்து இருந்தாலும் இவன் அப்படிதான் உட்காந்துருக்கான் அகஸ்தியர் வந்து எதிர நிற்கிறார் அவர் வந்தத்தை அவன் கவனிக்கல அவர் வாரும்போது சுஸ்வாதத்தை சொல்லல அவருக்கு அச்சபாத்தியத்தை சமர்ப்பிச்சு உபச்சாரம் பண்ணல ஏன் உட்காந்துருக்கான் உடனே அவர் கோபம் வந்துடுச்சு நைவ ஆளுலோகே அகஸ்தியர் வந்தத்தை அவன் பார்க்கல நான் வந்திருக்கேன் என்னை வரவேற்று உபச்சரிக்காமல் இப்படி உட்கார்ந்துருக்கிய சப்தமா உலகத்துல ஒரே ஒரு பிராணி மற்றதெல்லாம் லட்சியம் பண்ணாமல் இருக்கக்கூடிய பிராணி ஒன்று உண்டு அது எதுன்னா யானை யானை தான் லட்சியம் பண்ணாமல் போகும் அந்த மாதிரி குணம் உன்னிடத்துல இருப்பதனால நீ யானையாக கடவாயில் சாபம் கொடுத்துட்டே இருந்த இந்திரஜும்னனுக்கு இந்திரஜிம்னு நடுவடையும் விடான் சுவாமி நான் தெரியாதனமா அப்படி பண்ணிவிட்டேன் என்னை மன்னித்தருவனும் அப்படி பிரார்த்தனை பண்ணான் அப்ப அவர் சொன்னார் நீ ஞானை ஜென்மாவிலேயும் உனக்கு அந்த எந்திரமானுடைய நினைவு வரும் விசேஷமா நீ அந்த நினைவு வந்த பிற்பாடு பெருமையை அடைவாய் அதிலேயும் உனக்கு அந்த ஸ்மரணம் நிலைக்கும்னு அனுகூலம் பண்ணிவிட்டார் இந்த இந்திரஜும்னன் பாண்டிய தேசத்து அரசன் யாரையா மாறி போய் யாரைகளுக்கெல்லாம் தலைவனாய் இப்ப வந்து இந்த குளத்துல இறங்கியிருக்கார் அவன் தான் அதனால அந்த பகவத் ஸ்மரணம் இவருக்கு ஏற்படணும்னு அனுகிரம் பண்ணிருக்கார் அவர் அது ஏற்படும்படியான காலம் இன்னும் ஏற்படல இந்த முதல வந்து என்பது வந்து பிடிச்சிருந்தது அந்த முதல யாரு அப்படின்னு அவன் ஹூ ஹூ கந்தர்வ சத்தமாக ஹா ஹூ ஸ்ரீவமா தியாகம் கந்தர்வா திமுகதாம்னு அபர கோஷத்துல சில கந்தர்வர்களுக்கு ஹாஹான்னு பேர் சில பேர் ஹூ ஹூன்னு பேர் ஊன்னு பேர் இந்த கந்தர்வனுக்கு இந்த ஊன்ற கந்தர்வன் தன்னுடைய பத்னிமார்களோட இந்த தசாகத்தில் ருக்குமத்துல வந்து நித்தியம் விளையாடுவான் ஜலக்கீடு பண்ணுவான் இப்படி ஸ்நானம் பண்ணுவான் இந்த ஊன்றவன் ஒரு நாள் அந்த மாதிரி அவன் ஸ்நானம் பண்ணச்சே அந்த மாதிரி இவன் ஜலக்கீடை பண்ணிட்டு இருக்கு ஜலத்துக்குள்ளே இருந்து முழுகி வந்து தன் பத்னி மாதிரி யாரையா காலை பிடிப்பான் அப்ப தேவலர்னு ஒரு மகிழ்ச்சி அவர் வந்து அங்க அனுஷ்டான சந்தியா ஸ்நானாதிகள்லாம் பண்ணிட்டு சந்தியாவந்தனம் பண்றதுக்காக ஆசமனாதிகள்லாம் பண்ணி அர்க்கியம் பண்ற விடுறதுக்காக கையில தீர்த்தத்தை எடுத்து வச்சுட்டு காயத்ரியை ஜபிச்சுட்டு இந்த முழங்கால அளவு ஜலத்துல நின்று இருக்கிறது இவர் அப்படியே உள்ளுக்குள்ளேயே வரானே இந்த கந்தர்வன் ஊஹூ அவன் தன் பத்திரிமார்கள் கால் எதுவோ ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இவர் காலை பிடிச்சி விழுந்துட்டான் இவர் அர்க்கிய விடுறதுக்கு சுத்தமா இருக்கிறவர் காலை பிடிச்சி விழுந்து உடனே சவாலும் கிளத்துல விழுந்துட்டார் புத்தர் விழுந்துட்டார் அர்க்கியம் விட முடியல கோபம் ஏய் ஜலத்துக்குள்ளேருந்து காலை பிடிச்சி விழுக்கிறியா அந்த மாதிரி ஒரு பிராணி உண்டு உலகத்துல அது இருந்தது முதல அதனால நீ முதலையாக கிடவாய் யாகம் கொடுத்துக்கிற அங்க இந்திரத்யும்ரன் யானையாக இருக்கிறதாரு யாபத்தை பற்றி இங்க வந்தார் இது முதலையாக இருக்கிறதாருன்னே நடுநடைக்கு போட்டாங்க அவர் திருவடியை மறுபடியும் பிடிச்சிருந்தார் அப்ப பிடிச்சிருந்தது வேற இப்ப பிடிச்சிருந்தது வேற இது சுவாமி இந்த மாதிரி ஆயிடுத்து நான் தெரியாதனமா பண்ணிவிட்டேன் என்ன மன்னிக்கணும் இந்த மாதிரி அகஸ்தியருடைய சாபத்தினால இந்திரத்யுமனன் யானையாக மாறி இந்த இடத்துக்கு வருவான் அவன் திருவடியை கட்டியமா பிடிச்சுக்கோ சாப விமோசனம் உனக்கு ஏற்படும் சொல்லிட்டு பிறந்து போட்டார் இந்திரத்யுமனன் யானை எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான் கல்யாணத்துல இந்திரத்யுமன் எப்ப வருவான் எப்ப வருவான் எப்ப வருவான்னு எதிர்பார்த்துட்டு வந்து கொடுத்து விடுவாது மீதி யானைகளை பிடிக்கலையே இது வேற பிடிச்சது காரணம் நான் சாப விமோசனம் அடையணும் என்பதற்காக ருஷாக்கரை எதிர்த்து தெய்வ சோதிதா பகவத் பிரேரணையினால எதிர்ச்சியினால் வந்து காலை பிடிச்சிட்டு இருந்தது இதுதான் பூர்வ விற்த்தாந்தம் இப்ப சண்டை நடக்கிறது இது ரெண்டுத்துக்கும் இந்த விஷ்ணு தர்மத்தில் சொல்றார் கஜ ஆகரிஷத்தே தீரே நக்ர ஆகரிஷத்தே ஜலே கஜ ஆகரிஷத்தே தீரே நக்ர ஆகரிஷத்தே ஜலே கஜ ஆகரிஷத்தே தீரே நக்ர ஆகரிஷத்தே ஜலே கஜ ஆகரிஷத்தே தீரே நக்கர இப்படி சொல்லிட்டு இருப்பார் அடியா கேட்கிறவாளுக்கு பொறுமை இருக்கணும் யானை பிடிச்சு கரையில் இருக்கிறது முதல்ல பிடிச்சு ஜலத்தில் இருக்கிறது யானை பிடிச்சு கரையில் இருக்கிறது முதல பிடிச்சு ஜலத்தில் இருக்கிறது இப்படியே நடந்து அவன் பரீட்சித்து கேட்கிறான் சுவாமி எத்தனை நாள் இழுத்தது நாளா சமாஹா சகசிரம் ஜெகமல் மகீபதே மறுபடியும் கூப்பிடுறார் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல ஆயிரம் வருஷங்கள் சண்டை நடந்தது யானை வெளியில இருக்கிறதும் முதல்ல உள்ள இருக்கிறதும் சண்டை நடந்தது ஆயிரம் வருஷம் நாம ஒரு ரெண்டு மணியில கேட்டு விடணும் எங்கே முடியும் அதனால பாருங்க ஆயிரம் வருஷம் சண்டை அதுக்கும் அதுக்கும் இப்படி கூட நடக்குமா சுவாமி சண்டை நடந்ததே நான் என்ன பொய்யா சொல்றேன் அது எப்படி எதனால நடந்ததுன்னு கேட்டான் இந்த முதல் ஐநூறு வருஷம் ஒரு விதமா நடந்தது ரெண்டாவது ஐநூறு வருஷம் இன்னொரு விதமா நடந்தது முதல் ஐநூறு வருஷம் எப்படி நடந்தது முதல்ல கால பிடிச்சிருந்த உடனே அந்த யானைக்கு அந்த முதல்ல லட்சியம் இல்லையா இது என்ன பெரிய முதல என் காலை பிடிச்சுக்கிறதா இருந்தது இது என்ன என்ன இழுத்துருமா இதை வெளியில இழுத்து போட்டு தேய்ச்சு இதை இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிட மாட்டினா அப்படின்னு அகங்காரத்தோடும் அந்த முதலை இழுக்கிறது ஆனா இது நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருஷமும் சிரமப்பட்டிருக்குது பாவம் மீதி காலெல்லாம் இந்த மீன்கள் கொத்தி அப்படியே ரத்தமும் ஷீயும் வழியிறது மேல மேல குத்துறது அதெல்லாம் அப்ப லாவுக்கில் கையுலேது தைரியமு விலோலம்பையே பிராணம் தப்பெனு வச்சே அதுக்கு மூச்சை வர மாதிரி இருக்கு பிராணம் வெளியில போயிட்டு உள்ள வர மாதிரி இருக்கு கண்கள்லாம் குழி விழுந்து போச்சு கன்னத்துல பெரிய குழி உடம்பு ஒட்டி போய் எலும்புகள் அந்த மாதிரி ஒரு அவஸ்தை கீழே மயக்கமா விழுந்துரு போடுறது சேலத்துல ஐநூறு வருஷம் பூர்த்தியாச்சு தன்னை ரட்சித்துக் கொள்ள தனக்கு சக்தி இல்லைன்றத தீர்மானம் பண்ணிட்டு இதுக்கு அகம்பாவம் போறதுக்கு தான் தனக்கு ரட்சகன் இல்லைன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐநூறு வருடம் ஆச்சு அப்புறம் கரையை சுத்தி அப்படி பாக்குறது பார்த்தா மாமனார் மாமியார் அங்க நின்று இருக்க மாமாக்கள்லாம் அம்மான்கள்லாம் நின்று இருக்க இன்னொந்த பக்கம் பேரன் பேத்திகள் மாப்பிள்ளை நாட்டு பெண்கள் பெண்கள் இப்படியேப்பட்டவாள்லாம் வரிசையா நின்று இருக்க இந்த பந்துக்கள்லாம் அப்படி பார்த்தது ஐயோ ஐநூறு வருஷமா நான் சிரமப்பட்டு இருக்கிறேன் இதை பார்த்துட்டு நிக்கிறேங்களே கொஞ்சம் கை கொடுத்து உதவக்கூடாதான்ற மாதிரி இருந்தது அதன் பார்வை அப்பதான் அதுகளுக்கெல்லாம் தோணித்தான் நாமும் கொஞ்சம் உபகாரம் பண்ணுவோமே இது வரைக்கும் பண்ணல இந்த மாதிரி பார்த்தா பிற்பாடு பண்ணணும்னு எல்லாம் தோணிட்டு இப்போ ஒன்னோட ஒன்னு துதிக்கையை சேர்த்து எல்லாம் பிடிச்சு ஒழுக்கணும் இதுல என்ன ஆச்சுன்னு ஒரு ஒரு யானையா ஜலத்துல இறக்க ஆரம்பிச்சது ஒழியோ கரை இதை இழுத்து வெளியில கொண்டு வர முடியல எதாலும் அதனால என்ன பண்ணிட்டு எல்லாம் கரை துதிக்கையை விட்டுட்டு கரையை சுத்தி நின்று ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டோம் எல்லாம் சொல்றது என்ன நினைக்கிறதுங்களா முதல்ல பிடிச்சுண்டு போகணும்னு அது தலையில எழுதி வச்சிருக்கு நாம என்ன பண்றது அது தலையில அப்படி இருந்துருச்சோம்னா அப்ப யாரால மாத்த முடியும் அழ ஆரம்பிச்சு கொடுத்தோம் இந்த கஜேந்திரன் பார்த்தது போன பிற்பாடுதான் எல்லாரும் அழுவா நம்ம நிக்க வச்சுக்கிட்டு எல்லாம் அழகுது ஆபாச பந்துக்கள் ஒன்னும் பிரயோஜனம் இல்லையோ இருக்கு அப்பதான் உணர்ந்தது மமக்காரம் தன்னை சேர்ந்தது தன்னை ரட்சிக்கும் நினைச்சது அதனால அந்த உடமை தன்னை சேர்ந்தது எதுவும் தன்னை ரட்சிக்காதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐநூறு வருஷம் ஆச்சு அதுதான் அப்பா ரட்சகன் இல்லைன்றத இரண்டு பூ பார்த்து தெரிஞ்சுக்கோ கூட பிறந்த பிராதா ரட்சகன் இல்லைன்றத ராவணனை பார்த்து தெரிஞ்சுக்கோ மனைவி ரட்சகி ஆக மாட்டாள் அவள் ரட்சிக்க மாட்டாள்ன்றத கைகேய பார்த்து தெரிஞ்சுக்கோ அதே மாதிரி பந்து மித்ராதிகள்லாம் நமக்கு ரட்சகர்கள் ஆக மாட்டார்கள்ன்றத கஜேந்திர சரித்திரத்தில் தெரிஞ்சுக்கோ அதனால எல்லாவித ரக்ஷணமும் நமக்கு யாருன்னா பகவான் தான் அவன் தான் ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிச்ச என்று ரக்ஷக சர்வ சித்தாந்தே எல்லா சித்தாந்தங்களாலேயும் ஒரு சேர சொல்லப்பெற்ற சர்வதா ரக்ஷகன் சர்வத்திர ரக்ஷகன் அவன் ஒருவன் தான் சர்வவித பந்து நமக்கு அதனால இந்த ஐநூறு ஐநூறும் ஆயிரம் வருட காலம் இப்படி போராடி கடைசியில பிராஜல்மன்யனு சிக்ஷிதம் ஜன்மாந்தர சுகிருத விசேஷம் இருந்ததுனால பகவானை நினைக்கணும்ன்ற அறிவு அதுக்கு ஏற்பட்டது அதனால அகங்காரம் அமகாரம் போச்சு ஜன்மாந்திரத்துல இந்திரத்யும்னன் தேசத்து அரசன் எல்லாத்தையும் விட்டு தபஸ் பண்ணவன் ஆனதுனால பூர்வ ஜென்ம வாசனா பலம் அவனுக்கு இருந்ததுனாலையும் அகஸ்தியனுடைய அனுகிரகம் இருந்ததுனாலையும் இப்ப இந்த இக்கட்டான நிலையில எம்பெருமானை நினைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டு பகவான ஸ்தோத்திரம் பண்றார் அதனால எல்லாருக்குமே இப்படி அமைஞ்சிருமா கடைசியில பார்த்துப்போம்னா கடுகில எல்லா இடங்களும் வந்த பிற்பாடு என்னத்த பண்றது அதனால எழுந்திருக்க முடியல உட்கார முடியல என்ன கோவிலுக்கு போகணும்னா எங்க இருந்து போக முடியும் அதனால எல்லாம் இருக்குச்சு நரம்புகள் முடிக்கேறி வெடிக்குடன் இருக்குச்சு இந்திரிய பலம் இருக்குச்சு பகவான் நாமாவ நாம சொல்லி அவன் திருவடியில ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்து அரங்கத்தரவினை தலைவனை பள்ளியானேன்னு அன்னைக்காக இன்னைக்கே சொல்லி வச்சுக்குவேன் அன்னைக்கு எந்த நிலையில் இருக்குமோ ஏன்னா அந்திம காலத்துல பகவத் சுவரணம் இப்ப கஜேந்திரனுக்கு வந்த மாதிரி அஜாமனுக்கு வந்த மாதிரி வராது இந்த எம்பெருமான நினைக்கிறதுன்றது சாமான்யமா ஏற்படாது பூர்வ ஜென்ம ஸ்மிருதி இருக்கணும் அது லட்சியமாயிற்று இவனுக்கு கஜேந்திரனுக்கு தோன்றிட்டு உடனே தியானம் பண்றான் ஓம் நமோ பகவதே அந்த எம்பெருமான இந்த ஸ்தோத்திரத்துக்கு பிரணவத்தோட ஆரம்பிக்கிறது இந்த ஸ்தோத்திரம் பாகவதத்தில் பார்க்கலாம் ஓங்காரத்தோட ஆரம்பிக்கிறது மீது இப்ப துருவஸ்துதி இருக்குது பிரகலாத ஸ்துதி இருக்குது முச்சுக்குந்த ஸ்துதி இருக்குது கர்ப்பஸ்துதி இருக்குது இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் வெறும ஆரம்பிக்கிறது ஒரு பிராணி ஆரம்பிக்கிற இந்த ஸ்தோத்திரம் ஓம் நமோ பகவதே தஸ்மை என்று ஆரம்பித்து ஓம் என்ற பிரணவத்தோட ஆரம்பிக்கிறதுனால சர்வ உபரிஷாரமாய் இருக்கும்படியான ஸ்தோத்திரம் இது அதனால்தான் பிரணவம் வேதம் போன்று பிரணவம் இதில் அமைந்திருக்கிறது என்பதை நான் உணரணும் நமோ நமஸ்தே கில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாயான்னு ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்துல பல விஷயங்கள் வருது ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் இப்ப விஜயாபனம் பண்றேன் பகவான காரணம்னு சொல்றது இந்த யானை இந்த உலகத்துக்கெல்லாம் ஜெகத் காரணம் அவன்தான் சொல்றது அதனால சர்வமும் அவன் பருவதாகாரமா இருக்கான் ஜலமா இருக்கான் விரக்ஷமா இருக்கான் எல்லாமா இருக்கான் அவன் எந்த துர்குணமும் இல்லாத சுகுணங்கள் நிரம்பியவனான எம்பெருமானுடைய அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டுட்டு பிரம்மேஷாத்தியை நாகமித்ய பிரயாதே ஒரு ஒரு தேவத்தையும் போய் கேட்கிறாளாம் அந்த யானை கூப்பிடறதுக்கு நீயா பொருள்னு நான் இல்லை நாகம் நாகம் நஜாகம் நான் இல்லை நான் இல்லைன்னு பிரம்மாதி தேவத்தைகள்லாம் ஒதுங்கி நிற்கிறார்கள் அப்ப பாருங்க இந்த குரல் யாத்தினாத அப்படின்னு உடனே இந்த யானை கத்துறது காதல விழுந்து வைகுண்ட லோகத்துல மகாலட்சுமியும் நாராயணனும் விளையாடிட்டு இருக்க வைகுண்ட லோகத்துல கூட விளையாட்டான்னு ஒரு கேள்வி அதாவது இந்த தோற்றவா ஓடி கூடாதுங்கிறதுக்காக மேல் அவனுடைய அங்கவஸ்திரத்தினுடைய நுனியையும் மகாலட்சுமியினுடைய புடவை முந்தானியும் முடிச்சு போட்டு வச்சு உட்காந்துருக்கான் இங்க ரெண்டு பேருக்கு சண்டை கவனிக்கணும் அப்ப யானை கத்தித்து அதனால வேதமே வெளியாக்கியது ஒரு உலகத்துக்கு பரத்தத்துவத்தை ஒரு பிராணி வெளியில காண்பிச்சுட்டேன் அதெல்லாம் நீயா நானா விசாரிச்சுட்டு இவன் தான் உலகத்துக்கு காரணம்ன்றத உலகத்துக்கு காட்டி கொடுப்பது ஒரு யானை காட்டி கொடுப்பது அதனால அப்படி அங்க யானை கத்தின பொழுது அதிவேகமா பரமாத்மா ஓடுறான் எழுந்தான் அதிவேகம் மகாலட்சுமி முடிச்சு போட்டு மறந்து போச்சு மகாலட்சுமி இருக்கிறது ஒருவரை எங்க போறவங்க என்னன்னு கேட்கறதுக்குள்ள போடுறான் இந்த புடவை இழுக்கிறது போய் தொப்புரம் விழுந்தா சங்க சக்கராதிகள் தானா வந்து கையில ஏறிண்டது கருத்தான் தானா வந்தான் எல்லாத்தையும் எழுத்துட்டு ஓடுறான் அந்த முந்தானி அவுக்காத்தினால மகாலட்சுமி தொங்கலாடுறான் சிறிகின் செப்படும் சங்க சக்கரயுதம் சேதோவை சந்திம்படே பரிவாரம் குணதேரிடம் பிரகதி ஒரு ஆயுதங்களை அவன் ஸ்மரிக்கல போ அதிவேகம் இந்த இடத்துல போத்தன்னா இப்படி எழுதினது தப்புன்னு ஒருத்தர் ஆட்சேபிச்சார் அவரை சிக்ஷிச்சான் பகவான் என்ன அவர் குழந்தை கணத்துல விழுந்த பொழுது அவர் குழந்தைய கணத்துல விழுந்து முடியாது பண்ணிவிட்டான் யார் ஆட்சேபிச்சாரோ அவர் குழந்தைய குழந்தை கணத்துல விழுந்துருச்சுன்னு வந்து சொன்னார் சொன்ன உடனே அவர் விழுந்துருத்தாலும் ஒரு பேர் கணத்துல இருந்தார் இப்ப தெரியிருந்தான் பகவான் ரட்சிக்க வந்தான்னா கையில சங்கத்தக்கிராதிகளை எடுத்துட்டு தானே வரணும் ஒன்னும் இல்லாத ஓடி வந்தால் எழுதுறது ரொம்ப தப்பு அப்படின்னு அவர் ஆட்சேபிச்சார் நீ உங்க குழந்தையை ரட்சிக்கிறதுக்கு என்ன எடுத்துன்னு வந்தீர் பாம்பு கயிறு எடுத்துன்னு வந்தீர் கிணத்துல விடுறதுக்கு குழந்தை ஊழல் ஒண்ணு ஓடி வரலையா ஏன்னா அவன் குழந்தை இந்த மாதிரி அவஸ்தப்படுறதுன்னா பகவான் எல்லாத்தையும் மறந்துட்டார் அதிவேகம் அதனாலதான் ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்துல பராசர பட்டர் நீ யானைக்கு அருள் செய்தமையால் யானையை அனுகிரம் பண்ணுன்றதுக்காக இந்த அஞ்சலி இல்ல நீ ஓடி வந்த வேகத்துக்கு நமஸ்காரம் பகவத ஸ்வராயினமா அப்படி ஆதி மூலவேன்னு கத்திட்டு ஆதியான வஸ்து ஓடி வந்தது முழுவேல் உலகுக்கும் நாதனவன் உயர்வர உயர்ந்த உடையவன் நிவரவன் வர வகையில மறுவினன் நிவரவன் அயர்வர மலர்கள் அதிபதி வரவன் பேரடி சுழலடி தொழுதொழு என் மனனே என்று சமஸ்தத்துக்கும் மூல காரணமான அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேம்பட்ட பரம்பொருளவன் அவனை காட்டி கொடு உபனிஷத்தெல்லாம் எவனை காட்டி தருவோ அவனை ஒரு யானை காட்டி கொடுத்தது சென்று நின்று ஆழி தொட்டானை திருவல்லிக்கேணி சென்றேனே இந்த கஜேந்திர மோக் சரித்திரத்தை ஆழ்வார் விவரிக்கிறார் திருமதி ஆய்வார் சென்று நின்று ஆழி விட்டானே இல்லை தொட்டானே இந்த ஆழியின் இடத்திலேயே சந்தேகம் வந்திருப்பான் பகவானுக்கு அது சுதர்சன ஆழ்வார் இடத்திலேயே சந்தேகம் வரும்படியா ஆயி விட விடணுமோ விட்டாது வேகமா போகுமோ போகாதோன்னு அத்தையும் பிடிச்சு வைத்துண்டு பரமாத்மா வந்தான்னா அந்த பகவானுடைய ஆர்த்த பிராண பராயணம் அந்த ஆர்த்தாவை ரட்சிக்கிறதுக்கு ஓடி வர வேகம் அந்த பிராண அந்த பரித்ராணத்து அவருக்கு இருக்கும்படியான உற்சாகம் கஜ பிராண அவர உற்சாகியை ஓடி வந்தால் அது எதிர வந்து நிற்கிறார் பரமாத்மா கருடாருடனா அதை பார்த்து கஜேந்திரன் பார்க்கிறதா அங்கேருந்து நிற்க முடியலத்தால அந்த குளத்தில் இருக்கிற தாமர புஷ்பத்தை எல்லாம் பறிச்சு பகவானுக்கு அர்ச்சனை பண்றதாம் கீழேந்து எடுத்து எடுத்து மேல போடுறது அவன் திருவடியில போய் ஒண்ணு விழுந்தது அவன் திரு ஹஸ்தத்துல வந்து ஒண்ணு விழுந்தது அந்த கையில விழுந்தப்ப அப்படியே கையில வச்சுட்டான் எல்லாரும் இந்த நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிற அவனோட பேசுவர் அவன் சொன்னா தலையாட்டினாதான் மேல் ஸ்லோகம் அவனை பார்த்து கேட்டார் இந்த தாமரை உப்பு நீ கையில வச்சுட்டு இருக்கிய குருவாயூரப்பா இது ஏது உனக்குன்னு கேட்டேன் அன்றைய தினம் கஜேந்திரன் அர்ச்சித்தானே அந்த புஷ்பத்தை தான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் பகவான் அப்போ என்னத்துக்காக வச்சுட்டு இருக்கேன்னு இவர் கேட்டார் ஒரு பிராணி இக்கட்டான நிலையில என்ன அர்ச்சித்தது உங்களுக்கு நல்ல கையை கொடுத்திருக்கிறேன் நிறைய புஷ்பங்களை கொடுத்திருக்கிறேன் நீங்கள் என்ன அர்ச்சிக்க வேண்டாமான்னு பகவான் நம்மை பார்த்து புஷ்பத்தை காட்டி கேட்கிற மாதிரி இருக்கிறது அதனால பகவான் ஒரு புஷ்பத்தையாவது கொண்டாடுறோம் ஒரு பிராணி அர்ச்சித்ததை கையில வச்சுட்டு இன்னைக்கு எல்லாம் காட்டிட்டு இருக்காரு ஒரு புஷ்பேது இறங்கி வந்து ஹஸ்தேந்திரம் தம் ஹஸ்தபத்மேன சக்கரேணத்வம் நக்ரவரியம் யதாரீஹி அந்த அஸ்தீந்திரம் தம் ஹஸ்தபத்மேன திருத்வா முதல்ல அந்த கஜேந்திரனை தன் திருக்கருத்தினால் அப்படி சொல்லிட்டான் பரமாத்மா கஜேந்திரா பகவத் ஸ்பரிஷாது விமுக்தோ அஜான பந்தனாது இந்த அஜான பந்தனத்திலிருந்து விடுபட்டான் கஜேந்திரன் உடம்பெல்லாம் ஒரு இருந்தது அது மொத்தம் போயிட்டான் சக்கரேணத்துவம் நக்கரவரியம் எதா சக்கராயுதத்தினால தான் முதலுக்கு பேர் அந்த முதலையுடைய கழுத்தை அறுத்தான் அது ஹூஹூ கந்தர்வர மாறி எம்பெருமான சேவித்து கந்தர்வலோகம் பறந்துவிட்டான் இந்த காலத்தை தான் எதிர்பார்த்திருந்தான் அவன் அதனால் அவருக்கு சாப விமோசனம் ஏற்பட்டது கஜேந்திரனும் அஜான பந்தத்திலிருந்து விடுபட்டான் பகவத்கரசன் அரசன் ஸ்பரிசத்தினால அப்ப கஜேந்திரனை பார்த்து பரமாத்மா ஸ்ரீ பகவான் உவாச்ச ஏமாம் சாஞ்சு கிரிகந்தர காரணம் എത്ര கீச்சக വേണൂണാം குல்பானி சுரபாதபானு அதாவது இந்த தேவதா விரங்கள் இங்க இருக்கிற புதர்கள் உன்னையும் என்னையும் இந்த குளத்தையும் இந்த புதர்களையும் இங்க இருக்கிற செடி கொடி மரங்கள் இங்க இருக்கிற பரிசரம் இதையெல்லாம் பிராத்த காலத்துல யார் எழுந்து நினைக்கிறார்களோ இப்ப சொன்ன இந்த கதையை பிராத்த காலத்துல யார் நினைக்கிறார்களோ ததாமி புத்தியோகம் தம் அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கிறேன் தெளிவான ஞானத்தை கொடுக்கிறேன் கெட்ட புத்தியை போக்கடிக்கிறேன் துஷ்வப்பனத்தை போக்கடிக்கிறேன் நல்ல புத்தியை கொடுத்து அனுகிரகம் பண்றேன்னு பரமாத்மாவே பலஸ்ருதி ஸ்ருதிகள் ஆரம்பத்தில் ஒரு பலஸ்ருதி அவன் சொன்னார் பரீட்சித்து முடியச்சே ஒரு பலஸ்ருதி பகவானே இந்த சரித்திரத்துக்கு பலஸ்ருதி சொன்னார் இப்ப கஜேந்திர மோக்ஷ மோக்ஷணமா மோக்ஷமா அதாவது அந்த முதலையனிடத்திலிருந்து விடுவித்தான் உயர்ந்த கதியும் கொடுத்துட்டான் அந்த யானைக்கு அதனால கஜேந்திர மோட்சம் உயர்ந்த மோட்சத்தை அடைந்தான் அவன் இங்க கவனிக்கணும் அந்த எம்பெருமானுடைய சரித்திரத்தை நாம் இப்ப கேட்டோம் இதனால என்ன பலன் என்ன பண்ணணும் நாமும் அப்படின்னா இதுல இந்த சரித்திரத்துல இன்னொரு தத்துவம் இருக்கு அதை சொல்லி உபன்யாசத்தை முடித்துக் கொள்றேன் அது என்னதுன்னு பார்த்தா உயர்ந்த பகவன் நாமா இருக்கு அது மூன்று விதத்தில் நமக்கு உபகாரம் பண்றது பகவன் நாம சங்கீர்த்தனம் மூன்று விதத்தில் ஒன்று திருஷ்டபலம் மற்றொன்று அதிர்ஷ்டபலம் இன்னொன்று திருஷ்டா திருஷ்டபலம் என்று மூன்று விதமா பலனை கொடுக்கும் பகவன் நாம அதுல திருஷ்டபலம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அது அஜாமலனுடைய சரித்திரத்தில் அவன் அந்திம காலத்தில் படுத்திருக்கான் அந்த சமயத்தில் அவன் கடைசி பிள்ளை தூரத்தில் விளையாடிட்டு இருக்கான் நாராயணன் பேர் அவனுக்கு அப்போ இந்த அஜாமலனுக்கு பக்கத்துல இவனை இழுத்துட்டு போறதுக்கு மூணு யமபடர்கள் வந்திருக்கிறார்கள் சாமான்யமா ரெண்டு பேர் தான் வருவா பாப்பாத்மாக்களுக்கு ரெண்டு யமபட்டர்கள் வருவா அஜாமலனுக்கு மூணு பேர் வந்த கட்டில சுத்தி நிற்க நின்ற உடனே நடுநடுங்கி போய் தூரத்தில் இருக்கிற தன் குழந்தைய நாராயணா அப்படின்னா உடனே விஷ்ணு பார்ஷதால் நாலு பேர் வந்துட்டாங்க இந்த பிராணம் போற பெருவாயில இந்த மாதிரி நாராயணான்ற சப்தத்தினுடைய பெருமையை கேட்டு அது அப்புறம் பிற்பாடு அவன் உச்சரித்து உயர்ந்த கத்தியை அடைஞ்சுட்டான் இங்க பாருங்க திருஷ்ட பலம் அந்த பகவன் நாம நேர வந்து பலனை கொடுத்துருத்து ஏன்னா அவன் வந்து விஷ்ணு பார்ஷதாய் வந்து அந்த அஜாவனை காப்பாற்றினார்கள் திருஷ்ட பலம் அடுத்தது பாருங்க அதிருஷ்ட கண்ணுக்கு நேர தெரியாது ஆனா பலரை கொடுக்கும் அது எங்க திரௌபதியினுடைய விற்த்தாந்தத்துல சங்கசக்கர கதாபானி வாரகா நிலைய அச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச சரணாகதாம் என்று ஆக்கிரந்தனம் பண்ணாள் தொண்டுதான் துண்டுதான் இருக்குது அது இழுத்துட்டா பானம் கூடும் கோவிந்தா கோவிந்தான் பகவான் சொல்றான் நான் ரட்சிக்கல என் கோவிந்தனாமா ரட்சித்தது அதனால அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும் திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சிறந்தது கோவிந்த நாமம் விரை என்று பகவன் நாமாவை சொல்றதுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுறான் பரமாத்மா அதனால அதிர்ஷ்ட பலம் இங்க திரௌபதியினுடைய சரித்திரத்துல பகவான் நேரம் வரல ஆனா பலம் கிடைச்சிருச்சு திருஷ்ட அதிர்ஷ்ட பலம் நேர பலம் அதிர்ஷ்டமான பலம் அது எங்க கஜேந்திர மோட்ச சரித்திரத்தில் துஷ்டபல நேர பகவான் வந்தான் தன் அஷ்டத்தினால அந்த கஜேந்திரனை தொட்டான் அந்த முதலையை அறுத்தான் விடுவித்தான் இது திருஷ்டபலம் அதிர்ஷ்டபலம் மோட்சத்தை கொடுத்தான் அந்த யானைக்கு திருஷ்ட அதிர்ஷ்டபலம் கஜேந்திர சரித்திரத்தில் அதிர்ஷ்டபலம் திரௌபதி சரித்திரத்தில் திருஷ்டபலம் அஜாமலனுடைய சரித்திரத்தில் அதனால இதெல்லாம் பகவன் நாம வைபவம் அதனால் இந்த கலியுகத்தில் நமக்கு அரேர் நாமைவ நாமைவ நாமைவ நாமைவ மம ஜீவனம் கலவு நாஸ்தியேவ நாஸ்தியேவ நாஸ்தியேவ நாஸ்தியேவ கதி ரன்யதா பகவன் நாமாவ நாம சொல்லணும் அதனால்தான் அவங்க வேதம் என்ன சொல்றதுன்னா யஜ்ய யாகாதிகள்லாம் சக்தி இருக்கிறவர்கள் பண்ணட்டும் சக்தி இல்லாதவன் என்ன பண்றது யஜ்யம் எல்லாராலையுமே பண்ண முடியுமா அப்படி யஜ்ய புருஷனான பரமாத்மாவை மனதால நினைச்சுட்டு தமுஸ்தோதாரா அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும் நாமசித்தி பக்தன அவனுடைய அவருடைய நிருசும்ப இங்க வித்யாரஞ்சர் பாஷ்யம் எழுதுகிறார் நிருசும்ப ராமகிருஷ்ணாதி நாமோ நாமோச்சாரணம் இவ அவனுடைய திருநாமத்தை நிருசும்பா ராமா கிருஷ்ணான் அவன் திருநாமத்தை நாம சொன்னமான யஜ்யமெல்லாம் பண்ணா என்ன பலன் நமக்கு கிடைக்குமோ அந்த பலனை பகவான் நாமோச்சாரணத்துக்கே கொடுக்கிறான் அதனால கஷ்டமான காரியங்கள்ல நாம் முனையாமல் இந்த மாதிரி உயர்ந்த ரீதியில எம்பெருமானுடைய திருநாமத்தை மனசால நினைச்சுண்டு அந்த திருநாமத்தை நாம சொன்னமான பகவான் அனுகிரகம் பண்றான் அதனால விஷ்ணு சகசிரநாம பாராயணத்தை நித்தியம் கிரகத்துல ஒரு இருபது நிமிஷம் கிரகத்துல பாராயணம் பண்ணணும் கோவில்ல போய் பாராயணம் பண்ணலாம் கிரகத்திலேயே பாராயணம் பண்ண அந்த கிரகத்தில் இருக்கிற எல்லாம் போயிடும் ஏன்னா ஒரு கிரகத்துக்குள்ள நுழைகிறதுன்னா ஒரு நரகத்துல நுழைகிற மாதிரி இருக்குது ஒத்தருக்கு ஒத்தர் ஒற்றுமை இல்லை அவாவா ஒரு ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கா அப்படி எல்லாம் வீடே நடக்கமா இருக்கு ஏண்டா வீட்டுக்கு போகணும்னு இருக்குன்னு எத்தனையோ பேர் சொல்றத நாம கேட்கிறோம் அந்த மாதிரி கிரகத்துல சித்திரங்கள் இருந்தா நாம பாராயணம்னா போயிடும் எல்லாரும் அந்யோன்யமா இருப்பா அது இன்னைக்கும் பிரத்யட்சமா நாம் காணும்படியான உண்மை பகவன் நாமாவுக்கு இருக்கும்படியான ஒரு ஏற்றம் அதனால் பகவன் நாமாவை சொல்லக்கூடியவாளுக்கு ஒரு நாளும் குறைவில்லை பகவன் நாமாவை நாம் சொல்லணும் துஞ்சும் போது அழைவின் துயர்வரில் நினைவின்றர் தூங்க செய்ய சொல்லுங்க தூங்க செய்ய சொல்ல முடியுமா தூக்கம் வர வரைக்கும் சொல்லுங்கோ எழுந்திருக்கு செய்ய சொல்லிட்டே என்ன பலன் தூங்க தேவை சொன்ன பலன் நமக்கு ஏற்பட்டுடுவான் இப்படி பகவன் நாமாவை உத்திஷ்டன் சிந்தையரி ஹரி மிருகன் சிந்தைய கேசவம் கேசவம் புஞ்சன் சிந்தைய கோவிந்தம் ஸ்வபன் சிந்தைய மாதவம் என்கிறார் சுவாமி தேசியம் எழுந்திருக்குச்சே ஹரிஹரி இப்போ சொன்னதே ஆரம்பிக்கச்சே சொன்னோம் ஏழு தடவை ஹரிஹரின்னு சொல்லணும் விரஜம் சிந்தே கேசவம் வெளியில போச்சு கேசவா எனவா அப்படின்னு போறோம் நாம் எடுத்துக்கொண்ட காரியம் வெற்றியாகும் புஞ்சன் சிந்தைய கோவிந்தம் சாப்பிடச்சே கோவிந்தான்னு சொல்லும் சொபன் சிந்தைய மாதவம் ராத்திரி படுத்துக்கிச்சு சிரதாகரதரங்கீகர நரதாரகித சாருமூர்த்தையே போகி போக சயனீய மாதவாய மதுவித்ரிஹே நம மாதவா மாதவா மாதவான்னு மாதவா அப்படின்னு வேணும் லட்சுமியோட கூடிய அந்த எம்பெருமான தியானம் பண்ணிட்டு தூங்கினவான துஸ்வப்னம் வராது பாருங்க தனியே உட்காந்து ஹரி சொல்லு தனியே உட்காந்து கோவிந்தான் ஒரு பத்து நூறு சொல்லுன்னா நமக்கு அவகாசம் இல்லாமல் போகலாம் நீ உன்னால் விட முடியாத நித்திய கர்மானுஷ்டானத்துல எழுந்திருக்கிச்சு நடந்து வெளியில போச்சு சாப்பிடச்சே தூங்கச்சு பகவன் நாமாவை சொல்லு கூட பழக்கப்படுத்திக்கோ படுத்தினா அந்த பரமாத்மாவுடைய பரிபூர்ண அனுகிரகம் விசேஷமாய் ஏற்பட்டு நம்மை அவன் உயர்ந்த வானில வரசில நித்தியசூரி கோஷ்டியில நிற்க வைத்து அழகு பார்ப்பான் மற்ற பள்ளி நிவாசாய மதுரானந்த ரூபினே மகாயஜஸ்வரூபாய ஸ்ரீநுசம்பாய மங்களம் கிருஷ்ணவேணி தடஸ்தாய சர்வாபீஷ்ட பிரதாயினே பிரஹ்லாத பிரிய ரூபாய श्रीनृहम्हाय मङ्गलम् चर्तस्थिताय धीराय गम्भीराय महात्मने सर्वारिष्टविनाशाय श्रीनृभुम्हाय मङ्गलम् नृत्यदिस्सामरूपाय मन्त्रारूढाय धीमते हितानाम् कल्पवृक्षाय श्रीनृभृम्हाय मङ्गलम् गुहाशयाय गुह्याय गुह्यविद्यास्वरूपिणे गुहरान्ते विहाराय ശ്രീനൃസംഭായ മംഗളം ശ്രീപര്യദ്രിമധ്യസ്ഥായ നിധയേ മധുരായ ച സുഖപ്രദായ ദേവായ ശ്രീനൃസംഭായ മംഗളം താപനീയ രഹസ്യായ താപത്രയ വിനാശിന് നതാനാം പാരിജാതായ ശ്രീനൃസംഭായ മംഗളം രാജ്യലക്ഷ്മ്യാതമേതായ രാഗദ്വേഷ വിനാശിന് പട്ടപല്ലി നിവാസായ ശ്രീനൃസംഭായ മംഗളം മുക്കൂർ നൃസം ദാസേന ప్రోక్తం మంగళమద్భుతం ఎప్పటేతి శ్రద్ధయా భక్త్య సర్వపాపై ప్రముచ్యతే సింహశైల నివాసాయ సింహశూకర రూపిణే శ్రీవరాగ నృసింహాయ సింహాత్రీషాయ మంగళం యజ్ఞేశాయ మహేశాయ సురేశాయ మహాత్మనే శ్రీవరాగ నృసింహాయ సింహాత్రీషాయ మంగళం అక్షయాయ ప్రమేయాయ నిధయే అక్షరాయ చ श्रीधराय दुधुम्भाय सिंहाद्रीजाय मङ्गलम् चन्दनाङ्कितगात्राय पोत्रिणे परमात्मने श्रीधराय नृदुम्भाय सिंहाद्रीजाय मङ्गलम् श्री अक्षयतृतीयायाम् निजरूपधराय च श्रीवराय नृदुम्भाय सिंहाद्रीजाय मङ्गलम् यतीश्वरेणार्चिताय गतये धर्मसाक्षिणे श्रीवराय नृदुम्भाय सिंहाद्रीजाय मङ्गलम् సప్తోత్తరశతే యజ్ఞే స్వస్వరూపధరాయ శ్రీవరాగ నృసింహాయ సింహాద్రీజాయ మంగళం విశాఖాయ సుశాఖాయ సాగరాజాచలాయ శ్రీవరాగ నృసింహాయ సింహాద్రీజాయ మంగళం శ్రీభూనీళ సమేతాయ భక్తానాం కామధేనవే శ్రీవరాజ నృసింహాయ సింహాద్రీషాయ మంగళం యజ్ఞాయ యజ్ఞరూపాయ యజ్ఞనే యజ్ఞసాక్షినే சிம்ஹாத்ரீஷாய மங்களம் யஜ்ஞாய யஜ்ஞரூபாய யஜ்ஞினே யஜ்ஞசாட்சினே ஸ்ரீவராக நிருபம்பாய சிம்ஹாத்ரீஷாய மங்களம் பத்மநாபாய தேவாய பத்மகர்ப்பாய பத்மினே ஸ்ரீவராக நிருபம்பாய சிம்ஹாத்ரீஷாய மங்களம் முக்கூர் நிருபம்மதாசேன சிம்ஹாத்ரீஷஸ்ய மங்களம் ஸ்ரீரங்க யோகி கிருபயா प्रोक्तम् सर्वार्थदायकम्